கோட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம் குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம் கட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனால் எட்டடிதான் சொந்தம் Ha ha ha ha. உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா மனக்கெடுத்தால் நீ உணருவதாலே வந்த லாபம் அது மந்தமடா மனக்கெடுத்தால் நீ உணருவதாலே வந்த லாபம் அது மந்தமடா உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா பறக்க நினைத்தால் குருவியின் சொந்தம் தீருமடா காட்டிலே குட்டி ஊட்டு மறந்தால் அதோட சொந்தம் மாறுமடா நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது நேசம் பாசம் பொருளாசைக்கெல்லாம் காட்டிய ஒரு பிழி வாய்க்கரிசியிலே கணக்கு தேர்ந்திடும் சொந்தமடா உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா பாபச்சரக்குகளை பணத்தாலே முடி வைத்து பாசாந்து வேலை செய்த பகவேஷக்காரர்களும் ஆபத்தில் சிக்கி அழிந்தார்களானாலும் அடுத்தடுத்து வந்தவரும் அவர்களுக்கு தம்பியடா அவரு வந்தார் இவரு வந்தார் ஆடினார் முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார் மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார் அவரும் வந்தார் இவரும் வந்தார் ஆடினார் முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார் மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார் எவரு வச்சு காத்தாலும் செல்வம் எல்லாம் சேர்த்தாலும் செத்த அவரும் வந்தார் அவரும் வந்தார் இவரும் வந்தார் ஆடினார் முடிவில் எவருக்குமே தெரியாமே ஓடினார் மனதில் இருந்ததெல்லாம் மறந்து கண்ணை மூடினார் பொம்பளையத்தன அம்பளையத்தன பிறந்ததத்தன இறந்ததத்தன பொம்பளை மாட்டி போனதத்தன மான கேடாயானதத்தன மூச்சின்னா மூச்சின்னா முடிஞ்சதடி சொந்தம் அடியே முதுகணி இது எத்தனை எத்தனை ஆனந்தம் அடியே முதுகணி இது எத்தனை எத்தனை ஆனந்தம் ஆனந்தம் உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா மனக்கு இருக்கால் நீ உணர்வதாலே சொந்த லாபம் அதிமந்தமடா உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா